கருணயங்கடல் கருங்கடல் நோக்கி கிடந்தது என்கிறார் ஆச்சாரியார் வீடு முப்பத்தாறாயிரம் அப்படிங்கிற வியாக்கியானத்திலே இந்த பாட்டை எடுத்து கருணயங்கடல் கருங்க இங்க என்ன மூலம் என்ன இருந்தது ஞாபத்தூரே நடந்து நன்றும் கிடந்திருந்தும் கிடந்திருந்து அந்த கிடந்து என்பதற்கு அர்த்தம் பண்ணால் இந்த பக்தருடைய தீசுக்தியை கொண்டு ஒரு கடல் ஒரு கடவோடே ஸ்பர்தித்தா போலே பிரதிஷித்தே மகோதே ராமாயணத்தை எடுத்துவிட்டு உடனே கருணயங்கடல் கருங்கடல் நோக்கி கிடந்ததே என்றார்கள் தமிழரும் தருணமங்களை மாற்று மாற்பதோர் வழி தருகின்ற தருண நங்கையை மீட்பதோரு வழி தருகன்று மருண மந்திரம் வழிபடா மதித்தான் பெருமானங்கு சேனிக்கின்றார் என்னால் சென்று சேனிக்கின்றார் தர்மமங்கையை சீதா விராட்சியை மீட்டுக் கொண்டு வரும்படியா கொஞ்சம் வழிபடுறாப்பா அருணனே வழிபடு என்று சொல்லி வருண மந்திரத்தை ஜபித்தார் ஜபித்து கிடந்தார் எப்படி கிடந்தார் கடல் கருங்கடல் நோக்கி கிடந்ததே அது கருங்கடல் இவர் கருணைக்கடல் அந்த கருணைக்கடலானது கருங்கடலை நோக்கி கிடந்தது அப்படி கம்பர் பேசினார் என்பதை ஆச்சாரியார் அங்கே எடுத்து காட்டியிருக்கிறார் அந்த அர்த்தத்தை கேட்டு அந்த அந்த காலத்திலே ரெண்டு ரெண்டு தலைமுறை இல்லை இந்த விஜயத்துக்கு கம்பருடைய காலத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் மேலே கடல் தாவும் மகேந்திர பர்வத்திலே அந்த மகேந்திர பர்வத்தில் இருந்து ஆஞ்சநேயர் கடல் கடக்க கிளம்புகிறார் கிளம்புகிறார் ஒருவர் வேலதானம் புஞ்சியான் புவனம் தாயா இருவடி என்னன் தன்மை யாவர்க்கும் தெரியலன்றான் நம் பட்டா எல்லாரும் கவனிக்கணும் இந்த அனுமாரை அனுமார்னு சொல்றது உண்டு வேற இத்தரா சில பேர் சொல்லுவாங்க ஈவைஷ்ணவாள் <laughs> திருபார்த்திலேய ஹனுமார் என்னும் வராது ஆஞ்சநேயர் என்னும் வராது மாருதி என்னும் வராது திருவடி என்னவர் வரும் திருவடி சன்னதி திருவடி கோவில் என்று சொல்லுவார்கள் திருவடி சன்னதிக்கு பிரசாதம் போட்டான்னு கேட்பார் சின்ன பசங்கள் முதல் கொண்டு பெரிய கழவாழ் வரைக்கும் அனுமார் மாருதி ஆஞ்சநேயர் இந்த பேரே அவளுக்கு தெரியாது திருவடி இந்த பேர் ஆறு வச்சதுன்னு கேட்டால் இந்த மாதிரியா கூறத்தாழ்வானம் எம்பெருமானார் என்கிற ராமானுஜரும் இந்த சம்பிரதாய வார்த்தையாக சில பரிபாஷை என்று சில வார்த்தைகளை ஏற்பாடு செய்தார் ஆறாருக்கு ராமனை ராமன் சொல்லவில்லை சக்கரவர்த்தி திருமகான் ராமனை சக்கரவர்த்தி திருமகன் என்று சொல்லுவார் என தைரதம் மகன் தன்மயந்தி மச்சிலேன் தஞ்சமாகவே தஞ்சமாகிய தந்ததாயுடு தானு மாயவையல்லனாய் குளமுதல் ஆக்கு முள்ளு மாதியை டயரகற்கு மகந்தம் நயன்றி மத்தியிலேன் தஞ்சமாகவே ராமன் அவள் வயல வர பெருமாள் இளைய பெருமாள் இவருக்கு என்ன பேர் வச்சார் திருவடின்னு பேர் கொடுத்தார் ஆறு எம்பெருமானாரும் கூறத்தாழ்வாரும் சேர்ந்து வைத்த பயன் இதெல்லாம் கோயிலொழுகு என்கிற கிரந்தத்திலே இருக்கிறது ரெண்டு திருவடி சிறிய திருவடி பெரிய திருவடி என்று சொல்லுவர் கருத்மானுடைய பச்சிராஜன் அவரை பெரிய திருவடி என்று சொல்லுகிறது இவருக்கு சிறிய திருவடி என்று சொல்லுகிறது ஆனால் பெரியா சிறியா என்று பாய் சொல்றது கிரந்தங்கள்ல எழுதத்தை திருவடி என்று தான் எழுதுவார் அந்த சந்தர்ப்பத்தை நோக்கி ஓஹோ ராமாயண கதை வருமா வருமுறை இடங்களிலே திருவடின்னு சொன்னால் அது ஆஞ்சநேயரை பற்றினது என்று தெரிஞ்சு கொள்வார் பெருமாள் வாகனமாக விழுந்தொழினார் அவரை வாகனமாக கொண்டு விழுந்தொழினார் அன்னத்தே திருவடி வேலை என்று சொன்னார் அங்கே பட்சிராஜன் என்று அர்த்தமாகும் இந்த திருவடி என்று அனுமாருக்கு பேர் கொடுத்தது யார் என்று கேட்டால் உடையவரும் ராமானுஜரும் கூறத்தாழ்வானும் கொடுத்தது இவர் கம்பர் சொல்லுகிறார் அந்த மகேந்திர மரத்திலே மகேந்திர மலையிலிருந்து அனுமார் உதர உயர கிளம்பினார் பொருவர் வேரதாரம் குந்தியான் புவனம் தாய மேற்குறப் தாழ்வோல் தாழ்வோர் உலகந்த பெருமாளுடைய திருவடி மேலே போச்சே அந்த தாழ்வோலே திருவடியன் நந்தன்மை யாவர்க்கன் தெரிய நன்றான் இவருக்கு திருவடியிலும் ஒரு பேர் இருந்ததே அந்த பேர் எல்லாருக்கும் தெரியும்படியாக என்ன திருவடி அது உலகளந்த திருவடின்னு அர்த்தம் சொல்றோம் இவருக்கு திருவடின்னு பேர் கொடுத்தாரே ராமானுஜர் ஏன் கொடுத்தாரு தெரியுமா அந்த மகேந்திர மலையிலிருந்து கிளம்புகிற போது உலகளந்த பெருமாவுடைய திருவடி போல இவர் அது அது கவியினுடைய உத்வேகம் அவர் கொடுத்ததுக்கு எம்பெருமானத்து ரெண்டு திருவடிகள் குரு திருவடி பெரிய திருவடி என்பவர் பெருமான் இவர் ஆஞ்சநேயர் ஒரு திருவடி ஏன்னா இவர் ரெண்டு பேரும் வாகனமாக கொண்டு போயிருக்கிறார் சக்கரவர்த்தி திருமார் ஆகவே அவருக்கு சொன்னது அபிப்பிராயம் போல கம்பர் அதை தன்னுடைய உத்ரேட்சையினாலே திருவடியண்ணன் தன்மை ஏற்கனவே இவருக்கு திருவடி என்று ஒரு பேர் கொடு கடுத்திருக்கிறதே அந்த தன்மை யாவர்க்கண் தெரியனன்றான் ஆகிறாரே அந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே திருவடி என்று சொல்லுகிற வழக்கம் எப்போது ஏற்பட்டது கூறத்தாழ்வான் காலத்திலே ஏற்பட்டது அதற்கு முன்னே கிடையாது ஒரு புத்தகத்திலே கிடையாது ஒரு தாழ்வானுக்கு பின் தோன்றிய எந்த நூலை எடுத்தாலும் திருவடியென்று பார்க்க முடியுமே ஒழிய அனுமார் என்றாவது மாருதி என்றாவது ஆஞ்சநேயர் என்றாவது பார்க்க முடியாது அந்த பேரை கம்பர் கையாண்டு இருக்கிறபடினாலே அந்த ஸ்ரீ வைஷ்ணவாச்சாரிய சார்வபௌமரான கேட்டு அந்த அர்த்தத்தை கேட்டுதான் தருணமங்கையை முற்பதோர் நரி தருகன்று மருண மந்திரம் வைபனா புல்லடுக்கி இந்த வருண மந்திரம் வழிபடா நல்ல சொரவேலை இல்லாமல் ரொம்ப அழகாக பெருமாள் சொல்லிக்கொண்டே அங்கே சயனித்து கொண்டார் என்று சொல்லத்தே அந்த பிரதிசித்தே மகோததே என்று வால்மீகி சொன்னதையும் முனறிவ புரஸ்கர்த்தம் ஸ்ரீரங்கின பணிபூங்கவே பிரதிஜலதிதோ வேளா செய்யா என்று பக்தர் சாதித்ததையும் உட்கொண்டு கம்பர் கருணையங்கடல் கருங்கடல் நோக்கி கிடந்ததே மூணு பிரதிஜை பண்ணினேன் கம்பருடைய பாடல்களை நம்முடைய பூர்வாச்சாரியால் எங்கெங்க கையாண்டிருக்கிறாள் என்பது கம்பர் சொல்லியிருக்கிற ரசமான அர்த்தங்கள் உண்டு அந்த அர்த்தங்கள் இவருக்கு எங்கேருந்து கிடைத்தது என்பது இரண்டாவது விஷயம் கம்பர் சொல்லியிருக்கிற அர்த்தங்களிலே இரண்டாவது விஷயம் எங்கு கிடைத்தது ஹனுமார் பெருமாளர் பிராட்டியை பார்த்துவிட்டு திரும்பி வருகிறார் பெருமாண்டு போய் விண்ணப்பம் செய்வதற்கு எழுகிறார் அதை வால்மீகி என்ன சொன்னார் பிரிஷ்டா சீதா மயா ராமா ராமா நான் சீதா பிராட்டியை பார்த்தேன் என்று சொன்னதாக வால்மீகி எழுகிறார் இவர் என்ன சொன்னார் என்று கேட்டால் விற்பெருந்தளந்தோள் வீரவீங்கு நீரிழங்க விற்பில் நற்பெருந்தவத்தளாய நங்கையை கண்டே நல்லே கம்பருடைய பாட்டு விற்பெருந்தளந்தோள் வீரா நீங்கு நீரிழங்க விற்பில் நற்பெருந்தவத்தளாய நங்கையை கண்டே நல்லே அனுமார் தான் அனுமாருடைய வார்த்தை மாருதியனுடைய வார்த்தை எங்க சம்பிரதாயப்படி திருவடியனுடைய வார்த்தை ராமனிடத்திலே வந்து சக்கரவர்த்தி திருமணத்திலே வந்து சொல்லுகிறார் என்னவென்று சொல்லுகிறார் பிற்பெருந்தடந்தோள் வீரா நீங்கு நீர் வெற்பில் நங்கையை கண்டே நல்லே நான் சீதாபிராட்சியை பார்க்கலே நீ என்னடா பார்த்தேன் கற்பெனப்படுவ இற்புறப்பென்பதொன்றும் இரும்புறையொன்பதொன்றும் கற்பெனப்படுவதொன்றும் கடிநடம் புரிய கண்டேன் அங்கு ஒரு சௌரிய திரிகன் ரித்த கீத பாத்திய அமரம் இந்த கச்சேரி பண்றவாளுக்கு மூணு கோணம் சௌரிய திரிகம் கீதா பாத்தியம் கூத்தாடணும் பாட்டு பாடணும் பாத்தியம் வாசிக்கணும் இந்த மூணும் அங்க நடந்தது என்னடா நடந்தது இற்புறப்பென்பதொன்றும் இரும்புற என்பதொன்றும் கற்பெனப்படுவதொன்றும் கடிநடம் புரிய கண்டேன் பிராட்டியை பார்த்தேன் என்று சொன்னால் பெருமாள் மேல கேட்பர் அவர் கற்பழியாமல் இருக்காளான்னு கேட்பர் சில பேர் குழந்தை பிறந்த உடனே ஜோசியர்களை கேட்கறது தாய்க்கு சலுக்குமா தோப்பனாருக்கு சலிக்குமா குழந்தைக்கு சலிக்குமா அவர் ஒரே பேச்சா பேசி ஜோசியர் பிராத்ருபாவம் நன்னா இருக்குது இந்த ஒரே வார்த்தை பிராத்ருபாவம் நன்னா இருக்குது மேலே குழந்தைகள் பறக்கும்னுட்டக்கா இந்த குழந்தைக்கும் சலிக்கும் பிள்ளைக்கு தோப்பனாருக்கு சலிக்கும் மாதாவுக்கு மாதாவும் தோப்பனாரும் இல்லாமல் குழந்தை எப்படி பறக்கும் அதனால பிராத்ருபாவம் நன்னா இருக்குதுன்னு ஒன்னா சொல்லுங்க அதுக்கு மேல சீதையை பார்த்தேன்னு சொன்னால் அதுக்கு மேல அந்த சீதை என்னமா இருக்கா அவள் அழகாளா தூங்குறாளா என்ன பண்ணிட்டு இருக்கா அவள் வந்து கற்பழியாமல் இருக்காளான்னு இதெல்லாம் பெருமாள் கேட்பர் அதற்காக ஒரே பேச்சோட இற்புற பெண்பதொன்றும் இரும்புற என்பதொன்றும் கற்பெனப்படுவதொன்றும் கடினடம் புரிய கண்டே இந்த மூன்றும் கூட்டாளி நல்ல குடியிலே பிறந்தவள் நல்ல பொறுமசாலி நல்ல பதிவிரதா தர்மம் உடையவள் என்கிற இந்த மூன்று மூன்றே திருத்த கீத வாத்தியங்கள் இப்பிறப்பு ஒன்று இரும் பொறை ஒன்று கற்பு ஒன்று இந்த மூன்றும் கலிநடம் புரிய கண்டு நட பார்க்கலேடா அப்படின்னா நீ இலக்கணமாக இல்லை நான் என்ன சொன்னேன் பிற்பெருந்தடந்தோள் வீர வீங்கு நேரிலங்கவிற்பில் நற்பெருந்தவத்தனாய நங்கையை கண்டேன் நல்லேன் கண்டேன் இந்த பதிப்பில் கண்டேன் அல்லேன்னு திருச்சி போட்டிருக்கு இந்த கம்பர் கழக பதிப்பிலே கண்டேன் அல்லேன் என்று திருச்சி போட்டிருக்கு அதுவும் ஒரு அர்த்தம்தான் அங்கே அர்த்தம் கண்டேன் அல்லேன் என்று ஒரு அர்த்தம் கண்டேன் நல்லேன் கண்டேன் நல்லேன் என்றாலும் கண்டேன் அல்லேன் என்றாலும் சந்தி ஒரே சந்தி கண்டேன் அல்லேன் கண்டேன் அல்லேன்னு கூப்பிட்டாக்கா ரெண்டு இது மாதிரி பலம் பிரித்து கொள்ளலாம் அவருக்கு ரெண்டும் விவட்சிதம் ஆருக்கு சொல்லுகிற திருவடிக்கு ரெண்டு விதமான பதச்சேதமும் விவட்சிதமாகினாலே கண்டேன் என்ன இது எப்படி வருது என்பதை கேளுங்கள் கண்டனன் கணியை கண்களால் கண்டனன் கணியை கண்களால் எல்லாரும் அத்தான் சொல்றார் என்ன சொல்றார் உடையே எழுதியிருக்கார் நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சில பேர் சொல்ற அஞ்சு நாகம் பார்த்தேன் கண்ணால பார்த்தேன் அந்த மாதிரி கண்களால் என்பதற்கு தன் கண்ணால பார்த்ததாக அர்த்தம் பண்ணும் இருக்காது தன் கண்ணால பார்த்ததாக சொல்லல் என்ன அர்த்தமங்க எங்கேயோ தேடி இருந்தார் பிராட்டி பெருமாள் சொல்லி இருந்தார் அவளுக்கு கண்ணழகை ரொம்ப ஆச்சரியம் அந்த கண்ணழகை கொண்டு நீட்டி அவளை தெரிஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி இருந்தார் கண்களால் பிராட்டியினுடைய கண்களை கொண்டும் அவள்தான் சீதை என்று நான் தெரிஞ்சு கொண்டேன் இதை வால்மீகி காட்டிய துல்லிய ஜீவபயோ விற்த்தாம் துல்லியாபரணவட்சணாம் ராகவோர்க இவையிலேயும் தஞ்சேயம் அசிதேட்சணா அசிதே ராகவனுக்கு விசேஷம் கொடுத்தது ராகவனுக்கு அடமொழி கொடுக்கவில்லை வால்மீகி தஞ்சேயம் அசிதேட்சணா மையாறு கருங்கண்ணி மைய கண்ணாள் மலர் மேல் உறவார் அந்த கண்ணழகை கொண்டு நீ தெரிஞ்சு கொள்ளலாம் என்று திருமால் அடையாளம் சொல்லியிருந்தார் அதை வால்மீகி காட்டியிருக்கிறார் அதை ஆச்சாரியார் அதிதேஷனா என்கிற இடத்திலே எடுத்து காட்டியிருக்கிறார் அதை கம்பர் தெளி கவாழ்ந்து ஆச்சாரியாரத்திலே காட்டவராகினாரே கற்பினு கணியை கண்டனன் கண்களா தன் கண்களால் அன்று திராட்சியினுடைய கண்களை கொண்டு இவள்தான் திராட்சி என்று தெரிந்து கொண்டாள் இது வால்மீகி அபிப்பிராயப்பட்ட அர்த்தம் ஆச்சாரியால் வெளியிட்ட அர்த்தம் கம்பர் பெருமானுடைய பாடலிலே உள்ளார் கடைசியா ஒரே விஷயம் சொல்லுகிறேன் மூன்று விஷயம் பிரதிஜை பண்ணேன் ரெண்டு விஷயம் ஆச்சு மூணாவது விஷயம் வால்மீகிக்கும் கம்பருக்கும் ஒரு நடுவாகி உள்ளது அதை அனுபவ ரசிக்காக வேண்டி தெரிஞ்சு கொள்ளாது இல்லை தெரிஞ்சின்றிருப்பார் வால்மீகனுடைய ராமாயணத்திலே ராமனை ஒரு மனுஷனாகவே வச்சு பேசினார் கடைசி வரைக்கும் நாரதருடைய நாரதர் வால்மீகியனுடைய ஆசிரமத்துக்கு போறார் இவருக்கும் ராமனை பற்றி சொல்லணும்னு வேண்டாம் அவருக்கும் ராமனை பற்றி கேட்கணும்னு வால்மீகிக்கும் ஆசை ஆனால் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டால் ரெண்டு பேரும் கிரளர்கள் இவரும் ராமனை பற்றி சொல்வது சொல்றதாக ஆரம்பிக்கல அவனும் ராமனை பற்றி கேட்கிறதாக இல்லை ஓம் பஸ்மன் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்டவீரியவான் தர்மஜஸ்த கிருதஜஸ்த சத்தியவாக்கியோ திருடவிரதான் பதினாறு குணங்களை சொல்லி இந்த குணங்களை உடையவனை சொல்லுவோம் எப்படி சொல்லணும் அவன் மனுஷ தேவத்தையாயிருக்கூடாது இருக்கக்கூடாது கோன்வஸ்மன் சாம்பிரதம் இப்போது இருக்கணும் இந்த லோகத்திலே இருக்கலாம் அப்படிப்பட்டவனை தம் ரூஹி நலம் ஒரு மனுஷனை சொல்லுன்னு அவர் கேட்டிருக்க இவர் என்ன சொல்வார் பதிலுக்கு அப்பா மனுஷன்ல என்னமா இருக்க முடியும் ஒரு தெய்வத்தியாதானே இருக்க முடியும்னு சொல்லாமல் இவர் என்னன்னு பேசுகிறார் இவர் मुनेवच्यम्यहम् बुद्ध्वा तैर्युक्तः श्रूयताम् नवः ஒரு மனுஷனையே சொல்றேன் அவர் மனுஷனை கேட்கிறார் இவரும் மனுஷனை சொல்றார் கடைசி வரைக்கும் எங்க போற அவள் என்ன பல ஸ்லோகம் தெரியுமோ அபிகிஞ்சம் நவவியாகிரம் பிரசன்னேன சுகந்தினா சதிவேன சகசிராட்சம் வசவோ வாசவம் யதா நரவியாக்கிரம் வியாக்கிரசப்தம் சேஷம் மனுஷேஷனை பட்டாபிஷேகம் பண்ணார்கள் ராமனை பட்டாபிஷேகம் பண்ணார் ஒரு விஷ்ணுவை பட்டாபி அப்போ உலகம் சேர்க்கிறார் தேவதைகள்லாம் வந்து பகவான் நாராயணோ தேவகான்னு சொன்னார் ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மகம் இப்படியெல்லாம் மறைச்சு மறைச்சு வைத்தார் வால்மீகி கம்பர் பெருமாள் சீதா பிராட்டி தொடர்ந்து பெருமாள் குளம் என்றிருக்கார் பஞ்சமடி பிராந்தத்தில் அப்ப சொல்றார் வள்ளம் சிலம்பம் பார்க்கடலுள் விரும்புந்த துயிலை வெறுத்தளியும் கம்பம் சிலம்பும் கற்பொம்பு சிலம்பம் பொழுகிலம்பம் புனலும் சிலம்பம் புனைகோரம் உள்ளும் இளம்பம் சிலம்பாமால் உயிருண்டாகும் வகையுண்டோ உயிருண்டாகும் வகையுண்டாரவர் சிலம்பர்கள் ஆறு மள்ளம் சிலம்பும் பாட்கடலுள் விரும்பும் துயிலை வருத்து இவர் சீராப்தியிலே சேனித்திருந்த மகாவிஷ்ணு ஏஷ நாராயண சீமா கீழார்ணவ நிகேதனா கிரார்ணவத்தனை சேமித்திருந்த பெருமாள் இந்த அர்ணவத்தை அந்த சமுத்திரத்தை விட்டுவிட்டு இன்னொரு சமுத்திரத்தை வந்து சேர்ந்தார் எந்த சமுத்திரத்தை வந்து சேர்ந்தார் விரும்பும் துயிலை வருத்து அழியும் கள்ளும் கிளம்பும் புனைகோதை காதல் கடலில் பணிவாற்று காதல் கடலில் பணிவா காதலை கடலாக சொல்லுகிறது ஒழிய கற்பை கனவாக இல்லை காதல் அன்பு கை அவா காதல் என்கிற சப்தத்தாலையும் அன்பு என்கிற சப்தத்தாலையும் வேட்கை என்கிற சப்தத்தாலையும் அவா என்கிற சப்தத்தாலையும் சொல்லுகிற போது கடலை ஓரமிப்பர்கள் என்பதில் தமிழர்கள் பொதுவாக சொல்லியிருக்கிறவார் அதற்கு சேர பிராச்சீன பாடம் காதல் கடலில் பனி வள்ளம் சிலம்பும் பார்க்கடலுள் விரும்பும் துயிலை வெறுத்து அடியும் கள்ளும் சிலம்பும் பூங்கோதை காதல் கடலில் பணிவார்க்கு செய்தாலே ஏற்படுத்தி ஸ்ரீராமணவத்திலே இருந்த ஒன்னான நாராயணன் தான் ஸ்ரீராமனாக வந்து அவதரித்தார் பிராட்டியை பற்றி வால்மீகியானவர் ஓரிடத்திலேயும் அவருடைய உண்மையை சொல்லல் இதே பக்கத்தில் சூரியோதய வர்தனம் பண்றார் கம்பர் சூரியோதய வர்தனம் சூரியன் உதிக்கிறார் அதுக்கு முன்ன என்ன நடந்தது பெருமாளும் அந்த இடத்துல இளைய பெருமாளும் இளைய பெருமாள்தான் லட்சுமணன் லட்சுமணனும் தானுமாக பிராட்டி எங்கள் தேடி கிடைக்காமல் அழலார் பாவம் அப்போ தம்பி சொல்லுகிறார் முத்தண்ணா ஏன் அழகு தாமரைக்குள்ள ஒழிஞ்சிருப்பள் அவள் பிறந்த இடம் தாமரை தாமரைக்குள்ள ஒழிஞ்சிருப்பள் இது பாரு தாமரத்தை அலர போறையும் அதுலேருந்து ஓடி வர போறா அழாதையும் அப்படின்னு சொல்றார் அத்தை கம்பர் ஆச்சரியமா நாட்டிய கொட்டு தயத்து முற்றவுற்றான் முதுகங்கள் அடிநாள் சந்தாமரையுடும் அந்த அப்படி தாமரம் மலர்ந்துதான் புது பெருமாள் அங்க பார்த்துட்டு தம்பி சொன்னானே இங்கேருந்து வர போறாள் அப்படின்னு சொன்னாலே வந்து இந்த தாமரை மலர்ந்த இடத்துல போய் ராகவன் பார்க்காரான் அங்கே கதிர்வை கதிரை அடிநாள் கமலத்திடையுதும் என்று காதல் கதிர்வையோன் காட்டு போல் கதிர்வையோன் ராகவா இருந்தா இங்கதான் முன்ன இருந்தா ரொம்ப நாளைக்கு முன்ன இங்கதான் இருந்தா இப்ப இல்லை இவனா பார்த்துக்கோப்பா நான் தான் நேற்று ராத்தி சாவியை பூட்டுட்டு போனேன் மறுபடியும் சாவியை திறந்தேன் உள்ளே இருக்காளா பார்த்துக்கோப்பா சீதா பிராட்டி இருக்காளா பார்த்துக்கோ முடிநாட்டிய தயத்து முற்ற உற்றான் சூரியன் பரிபூர்ணமாக உதா உதயமானா தாமரையும் மலர்ந்தது தாமரை மலர்ந்து என்ன தெரிவித்தது ராகவனுக்கு அடிநாள் சந்தாமரை உடுங்கும் அன்னமிழலாள் யானடைத்தான் கடினாய் கமலத் திரளன்று காட்டி வந்தோல் கதிர்வையோன் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கும் மாலிக்கும் பெருமாளுக்கும் பிரமாணமா வாக்வாதம் நடக்கிறது ஆடி என்ன பதில் சொன்னாப்பா சூக்ஷோப்பரமதுஜேயா சதாம் தர்ம பிரபங்கமப்பா நீ என்ன தர்மம்னு கேட்கிறான் பாலி போய் கேட்கிறான் என்னை அடிச்சே இது என்னமா தர்மமாகும் நீ ரொம்ப தர்மம் அறிஞ்சவனாச்சே என்னமாகும் கேட்கிறான் சூக்மா பரமதுஞ்சேயா அதான் தர்ம பிரபந்தம் சத்துக்களுடைய தர்மம் நீ கேட்டு நான் சொல்லும்படியா இல்லை நீ பணத்துக்கு பிரிகிற ஒரு சாகா மிருகம் உனக்காக நான் தர்மம் சொல்றது ஆனாலும் சொல்றேன்னு என்ன சொன்ன கம்பராமாயணத்தில் அந்த கட்டம் உண்டு ஆச்சாரியால் கண்ணீர் விட்டு அழிந்து கொண்டே பாடம் சொல்ற அடம் அங்கே வாலி கேட்கிறான் முதல்ல கேட்கிறான் என்ன கேட்கிறான் அப்பா உங்களுடைய குலமுண்டை இஸ்லா வம்சமுண்டை அறக்கரோழி செய்து கைவரேல் அதற்கு வாரோர் குறைக்கினத்தரசை கொல்ல மனமறி கூறிக்கொண்டோ இறக்கவன் குத்தாய் என்பால் எப்புழை கண்டாய் அப்பா அப்பாபரக்கைதீகூண்டர் பகழைய புகழையாறு பலி கற்பாவார் யாரோ ஒரு ராட்சசன் உன்னுடைய தேவியை கொண்டு போட்டார் எங்கேயோ விழுந்து கிடக்கிற குரங்க போய் அறக்கரோர் அழிவு செய்தி கைவரே அதற்கு வரோர் குழக்கின தலசை கொல்ல மன்னறி கூறிட்டுண்டோ எங்க தாரையினுடைய ஆம்ஜாள் உன்னை பற்றி ரொம்ப சொன்னால் ரொம்ப மதுசர்ம சாஸ்திரம்லாம் ரொம்ப தெரியும் உன்னை அவர் அடிக்க மாட்டார் நீ போய் போகணும்னு சொன்னால் உன்னை ரொம்ப என்ன நான் நினைச்சிட்டு இருந்தேன் எப்படி அறக்கரோடி செய்திகள் வரையில் அதற்கு ஓரோர் உரைக்கிற தரசை கொள்ள மனநடி கூறிட்டுண்டோ இரக்கம் எங்குகுத்தாய் என்பார் எப்புழகண்டாய் பெண்ணு கேட்கிறான் பெருமாள் பதில் சொல்ல போறான் உடனே ராகவந்தை வாயை அடக்கி காலி சொல்லுதாக கம்பர் பேசுறார் என்ன பேசுறார் கோவியல் கருவங்கள் குலத்துஜித்தோர்கெல்லாம் ஓவியத்தெழுத ஒன்னா உருவத்தாய் உடமையன்றோ ஆவியை சனகன் பெற்றவன் அத்தை அமுதின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தன போலும் செய்கை கோவில் பட்டர் சாய்த்த அர்த்தமே அவருடைய ஸ்ரீசுத்திலிருந்து கம்பர் கேட்ட அர்த்தம் என்ன பாட்டுக்குடைய அர்த்தம் என கோவியல் தருமங்கள் குலத்துதித்தோர்களுக்கெல்லாம் உங்களுடைய குலம் விஸ்வா குலம் ககுஷ்ட குலம் அதில் அவதரித்தவாள் ஒருவரும் ஆனா அராஜகமாக அநீதியாக நடந்து கொண்டது கிடையாது கோவியம் தருமம் உங்கள் குலத்துதித்தோர்களுக்கெல்லாம் ஓவியத்தழு அந்த சமயத்திலேயே ஓவியத்தெழுத ஒன்னா உருவத்த ராகவா உன்னை கூட திருமேனி சித்திரக்காரன் கூட எழுத முடியாதப்பா சித்திரத்துல கூட எழுத முடியாதப்பா ஓவியத்தெழுத ஒன்னா உருவத்தாய் என்றோ என்ன நீ அறிக்கையை அறிஞ்சது காரணம் உனக்கு நான் சொல்றேன் என்ன சொல்றேன் சொல்லு சொல்லுப்பா கேட்டுக்கிறேன் ஆவியை சனகம் பெற்ற வண்ணத்தை அமிழின் வந்த தேவியை பிரிந்த நின்னை திகைத்தன போலும் செய்கை திராட்டி கூட இருந்தாலையனால் என்ன நீ வதம் பண்ணி இருக்க மாட்டேன் ஒரு கண்டுபிடிச்சுட்டார் ராமானந்த தத்துவம் பெருமாள் யாராரை வதம் பண்ணி இருக்கிறாரோ ராகவன் யாராரை வதம் பண்ணி இருக்கிறாரோ அந்த மதமெல்லாம் சீட்டை கூடியிருக்கிற காலத்திலே ஒரு மதமும் கிடையாது தாத்த தான் நடந்து அப்ப பெருமாளுக்கு கல்யாணமே ஆகலை கல்யாணமான பாடு காட்டுக்கு புறப்பட்டார் காட்டில முதல் மதம் நிராத மதம் அப்ப எல்லாரும் நினைப்பார்கள் சீதா பிராட்டி கூட இருக்கிறாள் என்று நினைப்பார்கள் சீதா பிராட்டி கூட இல்லவே இல்லை இந்த நிராதை என்ன பண்ணா அவளை திருக்கிட்டு வேற ஒரு காட்டிலே கொண்டு விட்டுட்டு பெருமாளை ஒரு இடத்துல இருந்து சண்டை போடுறோம் பிராட்டி அடிச்சுக்கிறாளங்க பாரு என்னை தனியாக கொண்டு விட்டே நான் ஒன்று அந்த அவனுக்கு தெரியும் அந்த விராசன் என்ன இருக்கா சீதா பிராட்டி பக்கத்தில் இருந்தால் அவனுக்கு சாபம் தீரணம் பெருமாள் செய்யாத விராசனுக்கு பதம் போகணும் ஆகையால விராதவனம் சீதா சமட்சம் நடக்கிறது அப்புறம் காக்காசுரனுக்கு பங்கம் நடந்தது ஆனால் பங்கம் நடக்கலை இவள் சந்நிதியாலே காக்கன் தலகத்தது அதில்லாமையாலே ராவணன் முடிந்தான் எந்த மதமும் பிராட்டியை விடக்கூடாது கரதூகட மதம் ஆச்சரியமா நடந்தது அப்ப பிராட்டி இருந்ததாக நினைப்பவர்கள் பல பேர் பெருமாள் என்ன பண்ணியிருக்கிறார் அப்பா சீதாபிராஜ லட்சுமணா அது ஒரு மத சாதம் இருக்குது இந்த குகை இருக்குது அந்த குகையில கொண்டு இவளை வச்சு திருமேனி காவலா நேரு அவர் பார்த்தாலாம் சகிக்க மாட்டார் அசகாயசூரா அசகாயசூரா கருதுள்ள பதத்தை ரகுவீரகத்திலே வேதாந்த தேசிகன் சொல்லுகிற போது அசகாய சூறாந்தார் அந்த இடத்துல ஒரு சக தம்பி கூட சகாயம் கிடையாது பிராட்டி கூட இல்லா இல்லாத கூட இருக்கிற காலத்திலே ஒரு விதமா நடக்கிறது பாதி விதம் நடக்கிற காலத்திலே பிராட்டி கூட இல்லை அது தான் கண்டுபிடித்தான் யார் கண்டுபிடிச்சா ஒரு ஆச்சாரியன் கண்டுபிடிச்சு வெயிலேகித்வதசன்னிதம் என்ன ஆரம்பித்து நீ இல்லாத சமயத்திலே தான் பெருமாள் மதங்கள் பண்ணி இருக்கிறார் நீ கூட இருக்கிற காலத்திலே பெருமாள் ஒத்தரையும் மதம் பண்ணவில்லை அதனாலே கருணை என்பது உன்னிடத்திலே தான் இருக்கிறது என்று இருக்கார் அதை இப்படி சிந்தார் காந்தன் கோவியல் தருமங்கள் குலத்துதித்தோருகெல்லாம் ஓவியத்தெழுதவொன்னா உருவத்தாய் உடமையன்றோ ஆவியை சனகம் பெற்ற வர்ணத்தை அமிழின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகழ்த்தனை போலும் செய்கை பெருமாளும் பிராட்டியும் கூடியிருந்து வாழ இந்த சபையை நடத்துகிற மகான்களுக்கு ഉഭയ ദമ്പതികളുടെ കടാക്ഷം പരിപൂർണമായിരുന്നു മേന്മേലും വൃദ്ധിയാണ് அதை நம்பியாருடைய வாக்கினாலே கேட்க விரும்புகிறார்